رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே இன்று கடைசியாக யாசீன் சூறா ஓதப்பட்டது யாசியினுடைய முதல் பகுதி ஓதப்பட்டது சூரா யாசின் தெரியாத யாருமே கிடையாது மைய யாசின் தான் எல்லோருக்கும் தெரியும் சூரா யாசீனே சூரா யாசீன் ஏன் ஓதுறது காலையிலையும் நாங்கள் யாசீன் ஓதுவோம் எங்களோட அம்மாரெல்லாம் காலத்தாலே வெள்ளிக்கிழமை யாசின் ஓதுங்கம்பா ஏதாவது ஒரு துவா கேட்கணுமெண்டா யாசின் ஓதி துவா கேளுங்கம்பா என்ன காரணம் அல்லா சுபானுவத்தாலா சூரா யாசின்ல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்றார் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும் என்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை விளங்கப்படுத்துறான் அல்லா இந்த சம்பவம் நடந்தது அந்தாக்கியா அரபுல அந்தாக்கியா இங்கிலீஷ்ல என்னமோ தெரியும் அந்த ஊர்ற பேரு அந்தாக்கியா இந்த அந்தாக்கியா என்ற ஊருக்கு அல்லாஹ் சுஹானுவ மூணு நபிமார்கள் அனுப்புறார் ஒன்று சாதிக் அடுத்தது சதூக் மூணாவது ஷலூம் இந்த மூன்று நபிமார்களும் போய் அந்த ஊருக்கு தாவத் கொடுக்கிறார் அல்லாஹும் பக்கம் அழைக்கிறார் நபிமார்கள் அல்லாஹ் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் உலகத்தில் அனுப்பியிருந்தார் அதுல மூணு பேர் தான் இது சாதிக் சதூக் ஷலூம் அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான் واضرب لهم مثلا أصحاب அந்தாக்கியா என்ற ஊரை உதாரணமாக எடுங்க நீங்க இந்த ஊருக்கு இந்த மூணு ரசூல்மார்களும் வந்தார்கள் إذ أرسلنا إليهم اثنين முதல் போனவங்க சாதிப் சதூப் என்ற ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹோ பத்தி சொன்னார் சொன்னதோட அந்த ஊர் மக்கள் ரெண்டு பேரே பிச்சுட்டார் எப்பையும் ஒரு வளம் இருக்குது அல்லா ரசூல பொய்ப்பிக்கிற வளமே ஒன்று இருக்குது அது உலகத்தில் ஒரு நியதியர் பொய்ப்பிக்கிறது இல்லாட்டி சந்தேகத்தை போடுறது இல்லாட்டி கணக்கெடுக்கிறது இல்லை அல்லா ரசூல பேசுறவங்க இது ஒரு நோய் இது அவங்களோட அந்த நோய்க்கு மருந்து அல்லாஹுடைய அதாப் மட்டும்தான் ரெண்டு பேரை பொய்ப்பித்தாங்க உடனே இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான் மூணாவது ஒரு ஆளை அனுப்பினான் ஷலூம சாலிஸ் என்ற மூணாவது ஒரு ஆளை அல்லாஹ் அனுப்புறார் உதவி மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க فَقَالُوا إِنَّا إِلَيْكُمْ مُرْسَلُونَ நாங்க ரசூல்மார்கள் வந்திருக்கிறோம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இஸ்லாத்தை தழுவும் இன்றைக்கு நாங்க எங்கட முஸ்லீம்களுக்கே தாவத் கொடுக்க வேண்டிய நிலைமை இது முஸ்லீம்களுக்கு இல்ல போனது காபிர்களுக்கு இப்ப நாங்க எங்கட உங்களோட ரூமுகள்ல உங்களோட பக்கத்தில் எத்தனையோ முஸ்லீம் இருப்பா அது தமிழனோட மோசமான முஸ்லீம் தானே முஸ்லீமுக்கு ரெண்டு சோனின்னு பேர் வச்சே மத்தாக்கள் சோனி என்று ஸ்ரீலங்கால சோனகர் தொழாத முஸ்லீமுக்கு சோனி எங்களை மாதிரி முஸ்லீம் தான் கத்னா மட்டும் வச்சிருக்கிறது அவருக்கு அவ்வளோதான் எங்கட கடமை இதை விட மேலே இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ எங்களோட கூட்டாளி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நோம்புலையாவது தொலை போண்டாலும் அவன் வேலையை பார்த்துட்டு போன்றுவான் ஏ அவன்கிட்ட நோக்கம் காசி மட்டும் தான் அரே தொழு கொஞ்சம் சௌபா செய் அல்லா கிட்ட போ அப்படின்னா எங்களுக்கு ஏசுவான் அவன் இது அல்லா அனுப்புறான் யார்கிட்ட தெரியுமா காபீர்கள்ட்ட நாங்க ஒரு கிறிஸ்தவரை கொண்டு போய் இஸ்லாத்த சொன்ன என்ன நடக்கும் நாம எல்லாரும் இப்படியே முடிஞ்சு இஸ்லாத்துக்கு இறங்கி நான் செல்றதுக்கு என்ன நடக்கும் செல்ல மாட்டோம் நாங்க அதுக்கெல்லாம் தைரியம் இல்லையே எங்களுக்கு இப்படி ஒரு காபிரான கூட்டத்துக்கு அனுப்புறான் அல்லாஹ் போய் பேசுங்க நீ இப்ப இவங்க மூணு பேரும் போய் சொன்னாங்க قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون நீங்க பொய் சொல்றீங்க எல்லாரும் சொன்னார் இப்படி எல்லாம் இஸ்லாம் இல்ல அல்லாஹ் இல்ல ரசூல் இல்ல ஆகிரம் இல்ல கபர் இல்ல இதெல்லாம் பொய் இப்ப இவங்க சொன்னாங்க قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين நாங்க ரசூல்மார்கள் வந்திருக்கிறோம் எத்தி வைக்கிறதும் எங்கட கடமை சொல்ற மட்டும்தான் எங்கட கடமை உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரையில எங்களுக்கு பலா தப்லீக் செய்யற மட்டும்தான் எங்கட வேலை எடுத்துக்கொள்றது எடுத்துக்கொள்ளாதது அது அவங்க அவங்களோட விருப்பம் ஏண்டா யாரையும் பலாத்காரப்படுத்தல காபிரை கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு பலாத்காரப்படுத்தல எங்களுக்கு அவன் நரகவாதியா இருந்தா ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செய்யல எங்களுக்கு சொன்னாங்க ரசூல்மாரிகள் எங்கட வேலை எத்தி வைக்கிறது மட்டும்தான் இப்ப இவங்க சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் அந்தாக்கியா ஊர் மக்கள் قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم சொன்னாங்க வாய பொத்தாட்டி இப்ப கல்லறிஞ்சு கொள்ளுவோம் மூணு பேரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப லனருஜுமன்னக்கும் கல்லறிஞ்சு கொள்ளுவோம் கூட மூணு பேரையும் இப்ப இவங்க மூணு பேரும் பேசாம இருக்கலாவே قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون சொன்னாங்க அளவு மீறாதீங்க ஏற்றுக்கொள்ளுங்க நாங்க சொல்றது நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாவை நம்புங்க ஆகரத்தை நம்புங்க இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப ஊர் மக்கள் இந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين ஊர்ற தொங்கல்ல இருந்து ஒரு ஆள் வாரார் ஊர்ற தொங்கல்ல இருந்து ஒரு ஆள் வாரார் சொல்றாங்க அவருடைய பேர் ஹபீபுன் நஜ்ஜா பாஸ் படு பாஸ் உண்டு ஓடாவி மர வேலை செய்யற பாஸ் ஒருத்தர் வாரார் ஒரு ஊர்ற தொங்கல்ல இருந்து வாரார் இவர் வந்து சொன்னாரு ஊர் மக்களை பார்த்து قال يا قوم اتبعوا المرسلين கூட்டத்தினர்களே இவங்க ரசூல்மார்கள் இவங்களை பின்பத்து இப்ப நாலாவது ஆளாயிட்டாங்க மூணு பேர் நாலு பேர் மூணு நபிமானிகள் ஒரு சாதாரண மனிதர் எங்களை மாதிரி ஒரு ஆள் இவரும் தாவத் கொடுக்கிறார் இப்ப என்ன காலையா கௌமித்தபியுல் முருசலீன் இவங்களை பின்பற்றுங்க நீங்க اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون உங்கள்ட்ட சம்பளம் கேட்கலையே இவங்க காசு கேட்கலையே இவங்க நேர்வழி அடைஞ்சவங்க இவங்களை பின்பற்றி இவ பேர் பேசுறார் அவங்க மூணு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப இப்ப திரும்ப وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون இவர் சொல்றார் வந்த ஹபீபு நஜ்ஜார் நான் ஏன் இந்த அல்லாஹ் வணங்கப்படாது அவன்கிட்ட தானே அவன் தானே என்ன படைச்சான் அவன்கிட்ட தானே நான் போக போறேன் ஒரு நாளைக்கு தாவத் கொடுக்கிறார் இப்ப أأتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون அந்த அல்லாவை மறுத்த அல்லா விடுவானா என்ன எல்லாம் பேசுறாரு இப்ப பேசுறார் பேசுறார் தாவத் கொடுக்கிறார் காபிரான கூட்டம் தானே கடைசியா சொன்னாரு இன்னி கூட்டத்தார்களே நான் நம்பிட்ட அல்லாவே அல்லா நீங்க இந்த பேச்சை கேளுங்கன்னு சொன்னேன் முழு அந்தாக்கியாவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த மனுஷனுக்கு அடிக்க தொடங்கின எல்லாரும் சேர்ந்து அடிச்சா உடனே உயிர் போயிடுச்சு எல்லாரும் அந்தாக்கியா சேர்ந்து அடிச்சாங்க உயிர் போயிட்டு உடனே குர்வான் இதை சொல்லுது எனத்துக்கண்டா எவ்வளவு முக்கியமான வேலை இப்ப இந்த உயிர் போனதோட இந்த ஹபீபு நஜாருடைய உயிர் அப்படியே வானத்துக்கு போகுது உயிர் அங்கதானே போறது எங்கட உயிரெல்லாம் முஸ்லிமானாக்கள்ற நல்லவங்கட உயிர் மேல போற காபிர்ற உயிர் கீழே போற பாவிட உயிர் எல்லாம் அவங்களோட ஜெயில் கீழே இருக்குது ஏழு பூமிக்கு கீழே இப்ப இந்த உயிர் மேல போகும் அல்லாவும் பார்த்துட்டு இருந்தா அந்த உயிர் வரும் வரை அல்லாவும் பார்த்துட்டு இருக்கிற நல்ல உயிர்களை வரும் வரைக்கும் உலகத்தை சேவை செஞ்சு முஸ்லிம்களுக்காக பாடுபட்டு இஸ்லாத்துக்காக பாடுபட்டவங்களோட உயிரை அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இப்ப இந்த உயிர் மேல வந்ததோட அல்லாஹ் உடனே சொன்னார் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு குருவான் எடுத்து பாருங்க யாசின் எல்லாரும் பாடுங்க என்ன சொல்லது சொல்லுங்க அவன் சுண்ட அல்லாஹ் ஒன்றும் கேட்கல உடனே சொன்ன அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு உயிர் ஹபீபு நஜாருடைய உயிர் சொர்க்கத்துக்கு போயிருந்து இப்ப கவலை என்ற சமூகத்துக்கு விளங்கப்படாதா இதுவும் விளங்கப்படாதா என்ன என்ன விளங்கப்படாதா பிமா ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன் என்ன அல்லா மன்னிச்சு இவ்வளவு சொர்க்கத்தை தந்திருக்கான்றது இந்த கூட்டத்துக்கு விளங்கப்படாதா சொல்றாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரவி அல்லாஹான் உலகத்திலையும் சமூகத்தை பத்தி கவலைப்பட்டார் மௌத்துக்கு பிறகு சமூகத்தை பத்தி கவலைப்பட்ட ஒரு மனிதர் இவர் தான் அதனாலதான் இவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லா சுரா யாசில சொல்ற இதற்காக தான் எங்களோட முந்தி உள்ள ஆக்கள் யாசின் ஓதுங்க யாசின் நாங்க ஓதுகிற யாசின் கருத்து தெரியாம தானே லெப்பே கொண்டது வச்சா முபீன் முபீன் முபீன் மட்டும் விளங்க விரண்டும் விளங்க ஒவ்வொரு முபீனும் விளங்கும் மல மல மலண்டு யாசி எனது ஓதுற யாசி எனது ஓதுற சகோதரர்களே யாசி இந்த சம்பவத்தை விளங்கி நாங்களும் தாய்களாக மாறுறோம் இதுதான் நோக்கம் ஏ சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு பிறகு நபி வாரது இல்லை நபி அவங்களுக்கு பிறகு ஒரு நபி இல்லை கடைசி நபி ஹாத்தமும் நபி அப்ப நபிமார்களுடைய உழைப்பை செய்யறோம் நாங்க முஸ்லீம்கள் தான் என்ன உழைப்பை செய்யணும் முழு உலகத்தையும் முஸ்லீம் சமூகமாக மாற்ற பொறுப்பு என்கிற இந்த உயர்தரமான பொறுப்பெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார் சம்பாதிக்கிறது வீடு கட்டுறது தேவை ஆனா முஸ்லிம் என்ற அடிப்படையில் எங்கட பொறுப்பு இது அல்லாஹ் எப்படி ஹபீபு நஜ்ஜாருக்கு சொர்க்கத்தை கொடுத்தானோ அது மாதிரி எங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை தருவான் இந்த பொறுப்பை செஞ்ச இந்த பொறுப்பை செஞ்ச கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்க தொழணும் தொழுகையாளிகளை உருவாக்கணும் நாங்க ஜக்காத் கொடுக்கணும் ஜக்காத் கொடுக்கிறவங்களை உருவாக்கணும் நாங்க மார்க்கவாதியாக மாறணும் மார்க்கவாதிகளை உருவாக்கணும் நாங்க ஹராத்த செய்யப்படாது ஹராத்த செய்யறவங்களை தடுக்கணும் சொன்னாங்க சல்லா அலி செல்லம் ஹதீதுல உங்கள ஒரு ஆள் ஒரு தவற கண்டுட்டீங்க உங்களோட கூட்டாளி தவறு செய்யறார் சொன்னாங்க கையால அதை மாத்துங்க சகோதரரை கூப்பிட்டு அழகா பேசுங்க நபிசல்லாஹு அலைவ செல்லம் தோறால் வாரார் யாவ சூழல்லா ஜினா செய்ய அனுமதித்தாங்க விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்க பப்ளிக்ல வந்து கேட்கிறார் நபி சொல்லா அலே செல்லம் ஆளை உட்கார வச்சார் உட்கார வச்சு சொன்னாங்க நீங்க யாரோட ஜினா செய்ய போறீங்க நீங்க உங்களோட தாயோட ஒருவன் சினா சேர்த்த விரும்புவீங்களா கேட்கிறாங்க அமைதியா பேசுறார் ஹராம் உன்னை கொல்லுவ இல்லை அது முறை இல்லை அமைதியா பேசுறார் சொன்னாங்க உண்ட தாயோட ஒருவன் சினா செய்யறத நீ விரும்புவியா விரும்ப மாட்டேன் உண்ட தங்கச்சோட ஒருவன் சினா செய்யறத விரும்புவியா விரும்ப மாட்டேன் உண்ட மாமியோட உண்ட சாட்சியோட விரும்ப மாட்டேன் இப்ப நபி சொல்லா செல்லம் கேட்டாங்க நீ யாரோட ஜினா செய்ய போறாயோ அவள் யாருக்காவது ஒரு தாயாக இருப்பாள் யாருக்காவது ஒரு தங்கச்சியா இருப்பாள் யாருக்காவது ஒரு மாமியா சாட்சியா உடனே உள்ள மாறிட்டு அந்த மனுஷன் மாறிட்டு உடனே மாறிச்சு அலேஸ்வர நெஞ்சில கைய வச்சு அல்லா இவருக்கு விபச்சாரத்தை வெறுப்பாக்குனாங்க சொல்றார் அவர் உலகத்தில் எனக்கு ஆக வெறுப்பான காரியம் விபச்சாரம் தான் தடுக்கும் தடுக்கிறதுக்கு மோற அந்த தடுக்கிறவங்களாக நாங்க மாறோம் பாவத்தை தடுக்கிறவங்களாக நாங்க மாறணும் முறையா அழகா சொன்னாங்க ரெண்டாவது செல்லல்லாக அலைவு செல்லம் சரி உங்களுக்கு கையால தடுக்கல இப்ப என்ன செய்யலாம் நாவால தடுங்காத சரி நாக்காலையும் தடுக்கல உங்களுக்கு கடைசியாக சொன்னாங்க மனசால வெறுங்க நீ பாவம் செய்யறாரே என்ற கூட்டாளி சகோதரர்களே ஆகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா ஜினாவை விட களவெடுக்கிறத விட மண் கொள்ள அடிக்கிறத விட ஆகப்பெரிய பாவம் தொழாம இருக்கிறது தொழாம இருக்கு நாங்க நினைச்சிட்டோம் ஜினா செய்யறது பாவம் களவெடுக்கிறது பாவம் வட்டி கொடுக்கிறது பாவம் தொழுகே விடுறது தொழுகே விடுறது அதோட பெரிய பாவம் எங்கட பொறுப்பு அல்லா தந்திருக்கிறான் சமூகத்தில உம்மத்தில செல்லல்லா அலை செல்லம் நபிமார்கள் இல்லாத காலம் ஒன்று எங்களை நாங்க முதல் திருத்தி கொள்ளணும் ரெண்டாவது எங்களோட குடும்பம் மூணாவது நண்பர்கள் கூட்டாளிமார் அல்லா குருவான் சொல்றார் உங்களை விருப்பம் வேண்டா உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க நரகத்துடைய எரிக்கொல்லிகள் எது தெரியுமா நரகத்தை நாங்க எரிக்கிறது மனிதர்களாலையும் கற்களாலையும் தான் வேறொன்றும் அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எந்த பொறுப்பு நான் உங்களுக்கு பேசுறேன் உங்களோட பொறுப்பு நீங்க பேசுறது இது ஜாக்கிர் நாயக்கிற பொறுப்பு மட்டுமில்லை இது இது உளமாக்கல்ற பொறுப்பு மட்டுமில்லை இது முஸ்லிமா பிறந்த எல்லாரையும் பொறுப்பு இல்லாட்டி எப்படி இஸ்லாம் எவ்வளவு தூரம் வந்துச்சு கனடால வரலாற பார்த்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல இஸ்லாம் வந்துரு கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல எத்தனை வருஷம் நூத்தி சொச்ச வருஷம் கனடாக்கு இஸ்லாம் வந்து ஒரு ஆள் தான் கொண்டு வந்தது இஸ்லாத்தஞ்சே ஒவ்வொரு நாடும் எப்படி இஸ்லாம் ஆயிடுச்சு போனாங்க தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு போனாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் இஸ்லாத்தை பரத்தணும் இந்த மாலைதீவு எப்படி இஸ்லாமிய நாடாயிடுச்சு முழு ஊரும் மாலைதீவு எங்கேயாவது மாலைதீவு முழுக்க இஸ்லாமாவும் ஒரு நாடு ஒரு ஆளி மாலைதீவுக்கு அந்த நேரம் மாலைதீவு மன்னன் என்ன செய்யறதுண்டா ஒரு பொம்புளை அலங்கரிச்சு கடலுக்கு பழி கொடுக்கிறவர் பழி கொடுத்தா தான் அந்த தண்ணி அந்த ஊரை அழிக்காம விடும் ஒரு முஸ்லிம் ஆலிம் போறார் மாலை தீவு போய் நின்று அரசன் சொன்னாரு அரசரே இதுக்கு புறம் செய்யாதீங்க இது ஏ நாங்க முஸ்லீம்கள் நாங்க துவா செய்யறோம் அல்லா உங்களோட நாட்டை பாதுகாப்பார் வளமே அழிவு வார வருஷம் வருஷம் இப்ப அந்த ஆலிவும் தங்கி இருக்கிறார் சொன்னார் இந்த பொம்பளை நீங்க பழி கொடுக்காதீங்க இப்ப காலம் நெருங்குது நெருங்க நெருங்க எல்லாம் அழிக்கல அந்த இடத்த உடனே மாலைவியும் அண்ணன் சொன்னார் ஒரே ஒரு வேலை செய்யணும் நீங்க நான் நாட்டை பாதுகாத்து தருவேன் நீங்க இஸ்லாத்த தழுவோம் அவன் சொன்ன அதிலேஷன் இஸ்லாத்த என்ன நாடு முக்கியம் எனக்கு நாடே சேர்ந்திருக்குது எழும்பி அஷது அல்ல இலாஹ் இல்லல்லான்னு களிமாவை சொல்லிட்டார் மன்னர் மன்னர் களிமாவை சொன்னதோட என்ன நடக்கும் அமைச்சர்மார் நாடே ஒரே அடியே இஸ்லாத்தை தழுவிச்சு மாலதியுடைய வரலாற்றை பாரு ஒரு ஆளின் ஒரு ஆள் போய்பட்ட கவலை மாலைவி இப்படித்தான் உலகத்துக்கெல்லாம் போனாங்க இஸ்லாத்தை எடுத்துட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு நாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நாடு அப்படி இஸ்லாத்துக்கு வந்த எப்படி வரையலுமா இஸ்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்கட முஸ்லிமாக்களை ஆக்களை திருத்துறதே கஷ்டமா இருக்குது எப்படி காபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க எப்படி காபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க பெண்கள் முயற்சி செய்தாங்க ஆண்கள் முயற்சி செய்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சொல்லுவாங்க தத்தாருடைய காலத்துல தத்தாருடைய காலம் என்றா ஹிஸ்டரியிலே முஸ்லீம்களை அழிச்சவன் தத்தார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது லட்சம் முஸ்லீம்களை கொண்டு குவிச்சார் உலக வரலாற்றுல இவண்ட பேரப்புள்ளட காலம் முஸ்லீம்கள் அந்த காலத்துல வேட்டையாடுறது வேட்டை போவாங்க காட்டுக்கு காட்டுக்கு வேட்டை போய் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான ஒரு ஆலிம் இப்ப தத்தாருடைய ஒரு பேர பிள்ளையும் வாரான் காட்டுக்கு அவங்களும் வேட்டையாடுறது இப்ப முஸ்லீம்களை பிடிச்சிட்டாங்க உடனே எங்க வந்தாய் காட்டுக்கு இப்ப மன்னர் நின்று கீழே முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க முஸ்லீம்களை பார்த்து சொன்னார் நீங்கண்டா நாயை விட மோசம் நீங்கண்டா என்ன சொல்றார் மன்னர் நாயை விட மோசம் எங்களுக்கு சொன்னா என்ன செய்யும் முதல் நெட்ல போட்டு முழு ஊர்லயும் பழுதாகி போட்டுருவோம் ஆளை உடனே அந்த ஆலிம் சொன்னாரு அரசரே நீங்க சொல்றது சரி நாங்க நாயை விட மோசம் ஆனா எங்கள்கிட்ட ஒரே ஒரு களிமாவும் ஒன்று இருக்குது அந்த களிமா இல்லாட்டி நீங்க சொல்றது சரி இப்ப யார் நாயோட மோசம் யாரு அரசன் அரசன் ரிப்பீட்ல கேட்ட என்ன களிமா அது சொன்னார் லா முஹம்மது களிமா இந்த களிமா மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது இந்த களிமா இல்லாட்டி நீங்க சொல்ற சார் இப்ப இவனுக்கு சில வார்த்தைகள் சிலவங்க பேசினா படும் உடனே இவனு பட்டுட்டு தைமூர் அவட பேர் தைமூர் துகுலக் ஹிஸ்டரிய பாருங்க இஸ்லாமிய ஹிஸ்டரியில தைமூர் துகுலக் மங்கோலி ஆட்சியில இவன் சொன்னான் உடனே அந்த அசரத்தை பார்த்து நான் இந்த களிமாவை சொல்லிடுவேன் இப்ப ஆனா நான் வந்து சும்மா இப்ப எம்எம்சி சின்னால் முன்சிபல்ல ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒரு காலத்துல நான் மங்கோலிய நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறுவன் மாறினா நான் இஸ்லாக்க தருவேன் வாக்கொண்டு கொடுத்தேன் ஒரு வார்த்தை பாரு எவ்வளவு கவலையில பேசியிருப்பார் இப்ப அந்த அசரத்தை என்ன செஞ்சாரு வாக்கெடுத்தார் நீ வருவியா இஸ்லாத்துக்கு வருவன் சரி எங்கட காலம் மாதிரியில் அந்த காலம் காபிர் வாக்கு கொடுத்தாலும் மாறு செய்ய மாட்டான் வேர்ட் வராது வாயால வந்தா வந்தது அந்நியத்துக்குரிய சகோதரர்களே இந்த அசரத் பார்த்துட்டே இருக்கார் இவர் எப்படா ஜனாதிபதி ஆகுவா நாட்டுடைய ஆகல் இவனுடைய மௌத்துடைய நேரம் நெருந்தது அசரத்துடைய மகனை கூப்பிட்டார் மகனை கூப்பிட்டு மகனே ஒரு வசியத் என்ன வசியத் இந்த தைமூர் துகலக் ஒரு காலத்துல இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறுவான் ஜனாதிபதியாக மாறினா அவன்கிட்ட போய் நீ இந்த அமானிதத்தை சொல்லணும் என் வாப்பா கிட்ட நீ இஸ்லாத்துக்கு வாரன்னு சொல்லி இருக்கிறா இஸ்லாத்தை தழுவுன்ற தாவத்தை கொடுக்கணும் நீ மகன் சொன்னார் சரி நான் செய்யறேன் வாப்பா மவுத் பாப்பா மவுத்து சில காலங்கள்ல தைமூர் தூவலம் ஜனாதிபதியாக மாறுறான் மங்கோலி ஆட்சியில ஜனாதிபதியாக மாறினா இப்ப மகன் எப்படி போறது நெருங்கலாம் தைமூர் அந்த நேரம் தான் தைமூருக்கு இவருக்கு மகனுக்கு சொன்னாங்க ஒரு ஐடியா உண்டு அவர் தங்கக்கூடிய அந்த மாளிகைக்கு அரண்மனைக்கு பக்கத்துல போய் நீங்க பாங்கு சொல்லுங்க அந்த அதானுடைய சத்தம் அவனுக்கு கேட்கும் சில நேரம் சரின்னு ஐடியா கொடுத்தாங்க இவரும் போய் என்ன செஞ்சார் தைரியமா சுபகுடைய நேரம் நினைக்கிறேன் சத்தம் விட்டு மலையில் ஏறி அதான் சொன்னார் அல்லா அவன் காதுக்கு அதை கேட்க வச்சான் அதான அதான் கேட்டா இவனுக்கு இப்ப தூக்கம் உடஞ்சிச்சு தூக்கம் உடைஞ்சா குடிச்சிட்டு நாள இப்ப குடிச்சிட்டு போறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அரண்மனையில போய் நின்றாங்க தைமூர் தொகுலகத்துக்கு முன்னால முழு பேரும் இருக்கிறாங்க இப்ப இவன் கேட்டான் நீ ஏன் அதான் சொன்னார் சொன்னார் தைமூர் தொகுலக பார்த்து நான் தான் இன்ன ஆளுடைய மகன் ஏண்ட வாப்பாவத்தான் நீங்க ஒரு நாள் காட்டுல பிடிச்சி முஸ்லீம்கள் நாயை விட மோசம் என்று சொன்னீங்க எங்கட வாப்பா சொன்னாரு நீங்க சொல்றது சரிதான் எங்கள்கிட்ட லா களிமா மட்டும் இருக்கு உடனே நீங்க சொல்லிருக்கிறீங்க நானும் இஸ்லாத்துக்கு வருவேன் நான் இப்ப சிற்றரசனாக இருக்கிறேன் சின்ன அரசன் ஒரு காலத்துல ஜனாதிபதியாக மாறினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன் என்ற வாப்பா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறீங்க எங்கட வாப்பா மவுத் ஆயிட்டார் இந்த அமானிதத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் உடனே தைமூர்த்தவள கீழே பார்த்தானாம் கொஞ்ச நேரம் எழும்பி சொன்னானாம் சுதந்திரவாதி வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார் அப்படின்ட்டு உடனே அஷது அல்லா இலா இல்லல்லா அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு களிமாவை சொன்னான் அமைச்சர்கள் எல்லாம் களிமா அந்த காலம் மங்கோலிய நாடே களிமா சொன்னிச்சு ஒரு நாடு அப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சு ஒரு ஆளால ஒரு ஆளால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதுதான் எங்களோட பொறுப்பு இதைத்தான் சுரா யாசின்னு விளங்கப்படுத்து நாங்க சும்மா மௌத்தாயிடப்படாத ஒரு நாள் நல்லா விலையை கொள்ளும் நாம சும்மா மௌத்தாகிற ஆட்கள் நாங்க சூரா யாசின் விளங்கப்படுத்துது நாங்க கண்ண பொட்டினதோட எங்களை பார்த்து அல்லா கீழதுகுலில் ஜன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லணும் அல்லா அதான் எங்களுக்கு தேவை அதுக்கு என்ன செய்யணும் சகோதரர்களே இந்த பொறுப்பை நிறைவேற்றும் தேவடோட கனடால எங்க ஸ்ரீலங்கன் இருக்கார் மோத எங்க இருக்கிறார் ஸ்ரீலங்கன் எங்கட முஸ்லீம் அல்லாவை தெரியாம ரசூல தெரியாம மார்க்கத்தை தெரியாம பாவம் அவர் காசிதான் உலகம் காசி மட்டும்தான் வாழ்க்கைண்டு வாழ்ந்துட்டு இருப்பார் போயிருந்து அமைதியா பேசும் பள்ளிவாசலுக்கு கொண்டாடணும் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தணும் அவரை எப்படியோ காலை பிடிச்சி கையை பிடிச்சி கூட ஜாயின் பண்ணணும் அவரை இது நாங்க முஸ்லீம்களுக்கு செய்யும் எங்கட பெண்கள் இருப்பாங்க ஹிஜாப் இல்லாம பாவம் தமிழ் பெண்களோட மோசமா ஒரு ஜாதியா வாழுவாங்க அவங்களோட நினைப்பு என்ன உலகம் மட்டும்தான் வாழ்க்கை காசிதா இல்ல விளங்கப்படுத்தணும் நாங்க போய் தங்களிடம் சுவர்க்கம் உலகம் அல்ல எங்கட நோக்கம் இத பேசணும் நாங்க இத பேசணும் நாங்க இந்த தாவத்தை கொடுக்கணும் மக்களுக்கு சகோதரர்களே அடுத்த கட்டம் காப்பீர்கள் தமிழர்கள் பௌத்தர்கள் எங்கட கடமை இது எங்கட கடமை இது எத்தனை காபிரோட பேசியிருப்போம் நாங்க இஸ்லாத்தை அல்லாஹ் சொல்றான் வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் يأمرون بالمعروف وينهون عن المنكر உங்கள ஒரு கூட்டம் இருக்கணும் இந்த வேலையை செய்யறாக்கள் தாவத்தை கொடுக்கும் கதைக்கணும் சகோதரர் ரூம்ல ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பேசணும் நல்லதை ஏவணும் கெட்டதை தடுக்கணும் இல்லாடி இஸ்லாம் அப்படியே மங்கி போயிடும் மங்கி போயிடும் இஸ்லாம் உலகத்தில் மக்கள் பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க இதுக்காக நபி துவா செஞ்சாங்க கடைசி ஹஜ்ஜத்தில் வதா நபி துவா செய்தாங்க நல்லாஹும் யாழ்லா ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கியா யார் தெரியுமா சமிஅ மகாலத்தி என்ற பேச்செல்லாம் கேட்டு அதை மனநம் செய்து அதை போய் அப்படி ஒரு ஆளுக்கு தாவத் கொடுக்கிறார் பேசுற பாப்பா இஸ்லாத் தழுவுங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இஸ்லாம் தான் உண்மை சொருக்கம் உண்மை கபரு உண்மை ஆகரம் உண்மை பேசுறார் இது எல்லாருக்கும் பேசல சகோதரர்கள் எல்லாருக்கும் பேசல நாங்க பேசணும் எங்கட மனைவிக்கு கூட பேசுறோமா யோசி எங்கட வைஃபுக்கு மார்க்கத்தை கொஞ்சம் பேசுவோம் நினைச்சா எங்கட வைஃப் எங்கட பிள்ளையில வச்சு எங்கட பிள்ளையில வச்சு மார்க்கத்தை யார் சொல்லிக் கொடுக்கறது நாங்க சொல்லி கொடுப்போம் எங்கட பிள்ளையில வச்சு எங்கட மனைவிய வச்சு தாத்தாக்கு தங்கச்சிக்கு சகோதரர்களை பேசணும் நாங்க பேசுறவங்களா மாறோம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லம் பத அல் இஸ்லாமு கரீபன் இஸ்லாம் ஒரு கரீபா வளர்ந்தது கரீபே முதல் முஸ்லிம் அபூபக்கர் ரதி அல்லாஹு அன் ஹதீஜா ரதி அல்லாஹு அண்ணா அலி ரதி அல்லாஹு அன் ஜெய் இப்படி நாலஞ்சு பேர் இந்த இஸ்லாம் வளர்ந்து வளர்ந்த ஒரு காலத்துல சொன்னாங்க கடைசி காலத்தை கரீபா பேசுறது இஸ்லாம் கணக்கெடுக்க மாட்டான் ஒத்தன் இஸ்லாத்தை அந்த காலத்தில் தூபாலில் உரபா கரீபுகளுக்கு சுபசோபனம் உண்டாவதாக நபிதுவா செஞ்சார் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் கரீப் என்றால் மக்கள் குழப்பி வச்ச ஒன்றை சரி செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை பேசக்கூடியவன் ஈமான பேசணும் சகோதரர்களே ஆகரத்தை பேசணும் கபர பேசணும் இது உலமாக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல இது இது முழு ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு இது நபியவங்க தந்தாங்க இந்த பொறுப்பை நபியவங்க தந்தாங்க இந்த பொறுப்பை சகாபாக்கள் எடுத்தாங்க இந்த பொறுப்பை சஹாபாக்கள் அப்படி அப்படியே மதீனால இருந்திருந்தா எங்க இஸ்லாம் வந்திருக்கும் எங்க இஸ்லாம் வந்திருக்கும் முப்பதாயிரம் சஹாபாக்கள் அம்மானுக்கு போனாங்க ஜோர்டானுக்கு முப்பதாயிரம் சஹாபாக்கள் சைனாக்கு போனாங்க சஹாபாக்கள் ஆசர்பைஜானுக்கு போனாங்க சஹாபாக்கள் ஈராக்குக்கு போனாங்க ஈரானுக்கு போனாங்க பலஸ்தீனுக்கு போனாங்க திமிஷ்குக்கு போனாங்க ரஷ்யாவுக்கு வந்தாங்க சஹாபாக்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் இந்தியா இந்தியாக்கு இஸ்லாத்தை சொல்லணும் இந்த கடமை சகோதரர்களே நபிசல்லாஹு முடிய காலத்துல காபீர்கள் கேட்டாங்க இந்த சந்திரனை பொழந்து காட்டேலுமான்னு கேட்டாங்க நபி இடத்துல நபி அவங்களுக்கு தான் ஏழு சந்திரனை பொழக்கிறது உலகத்தையே பொழந்துட்டுலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க அல்லாஹ் சொன்ன சரி நான் பொழக்கிறேன் உங்களோட விரலை மட்டும் காட்டுங்க சந்திரனுக்கு இப்ப எல்லாரும் கூடி நிக்கிறாங்க சந்திரன் நிக்கிது வானத்துல இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படியே விரல காட்டினாங்க அல்லாஹ் சொல்றான் குரான்ல சந்திரன் பிளந்து விட்டது நெட்ல போய் பாருங்க சந்திரன் பொழந்திருக்கான்னு சொல்லி பொழந்திருக்கு நபி அவங்க கையை காட்டினதானது ஒரு துண்டு அப்படியே போச்சு ஒரு சைடுல மத்த துண்டு இந்த சைடுக்கு வந்துடுச்சு ரெண்டு துண்டு ஆயிடுச்சு சந்தர் இப்ப நபி சொல்லா அலே செல்லம் சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வாங்கின சந்தர்ன போல கோச்சு போட்டனா இல்லையா சொன்னாங்க ஆகப்பெரிய சூனியம் இதுதான் எப்படி இருக்கும் செல்லல்லா அலை செல்லம் இப்ப நபிக்கு கவலை சொல்றாங்க வரலாற்றுல இந்தியாவுடைய மலபார் மன்னன் இந்தியாவுக்கு எப்படி இஸ்லாம் வந்ததுன்னு சொல்றேன் இந்தியாவிலே மலபார் மலபார்னா கேரளா கேரளா மன்னன் மனைவியோட வெளியே இருக்கிறார் சந்திரன் ரெண்டா உடையுது இதனடா சந்திரன் ரெண்டா உடையுது இதை பார்க்கிறார் மலபார் மன்னன் திரும்ப சேருது சந்திரன் இப்ப இவர் இதை பார்த்துட்டு இவருக்கு ஆச்சரியமா போயிட்டு இதை தேடுறார் என்ன நடந்துச்சு மன்னன் தானே ரெண்டு பேரும் அனுப்பினார் தேடு இது என்ன நடந்துச்சுன்னு தேடு அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியும் சூனியக்காரர்கள் இருப்பாங்க இப்ப எங்கட எங்கட தமிழ் ஐயர் மாதிரி இருக்கிறாங்களே அடுத்தது ஹாமதுர் மாட்டையெல்லாம் கெட்ட செய்தான் இருக்கு அவங்களோட பேசுவாங்க அது அது பெரிய வரலாறு இப்ப மலபார் மன்னனுக்கு கேள்விப்படுது செய்தி வருது இத முகம்மது என்ற ஒரு மனிதர் மக்கால பொழந்தார் உடனே மலபார் மன்னன் என்ன செஞ்சார் தெரியுமா ரெண்டு பேரை பிடிச்சு அனுப்பினார் போ அந்த முகம்மது மலபார்ல இருந்து போ இத பார்த்துட்டு வா என்னண்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர போல நபிசல்லா அலிசல்ல மவுத்தாயிட்டார் அபுபக்கரதி அவங்களும் மவுத்தாயிட்டாங்க உமர்றதியல்லான காலத்துல வந்து சேர்ந்தாங்க இவங்க மதியினார் வந்து இந்த சந்திரன் குழந்ததை பத்தி கேட்டார் உமரதி அல்லாவ சொன்னாங்க இப்படித்தான் நபி அவங்க இஸ்லாம் எங்கட முஸ்லீம்கள் செல்லல்லாரை சில சந்திரனை புழக்க வச்சதுதான் சொன்னாங்க நீ இஸ்லாத்தை தழுவுங்கன்றதோட ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவினாங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி அப்படியே வாராங்க மதிய நடந்து மஸ்கத்தால அதாவது ஒமானால ஒமான்ல மஸ்கத்தை அடைஞ்சதோட ஒரு ஆள் மவுத்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அவர் அங்க அடக்கிட்டு இந்த தனி மனிதன் வந்து சேர்ந்தார் மலபாருக்கு மலபாருக்கு வந்து மலபார் மன்னனுக்கு சொல்லி மன்னனை இஸ்லாத்துக்கு எடுத்தார் இந்தியால இஸ்லாத்தை கொண்டு போன அந்த முதல் மனுஷன் தான் சரி ஸ்ரீலங்காக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த யார் அவங்க அவங்க சோம்பேறியா படுத்திருந்தா இஸ்லாம் வந்திருக்குமா என்ன மாதிரி உங்கள மாதிரில எங்கள மாதிரி இப்ப நாங்களும் சோம்பேறியா படுத்ததால தான் இஸ்லாம் படுத்துட்டா அப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஸ்ரீலங்காவுக்கு அப்படி இஸ்லாம் வந்தது காலில பள்ளி ஒன்று இருக்குது காலில ஹிஜ்ரி நூறு சொச்சத்துல கட்டப்பட்ட பள்ளி காலில மொரோக்கோல இருந்து மிசர்ல இருந்து கப்பல்ல போட்ல கடலால வந்தது சொல்றாங்க யமன்ல இருந்து வந்தவங்க காத்தாங்குடியில் இறங்கினாங்க யமன்ல இருந்து வந்த முஸ்லீம்கள் அது காத்தாங்குடி இல்லையா கஹ்பான் கஹ்பான் கஹ்தான் குடி அது பேர் கஹ்தான் குடி என்ன கஹ்தான் இருக்குது யமன்ல யமன் முஸ்லீம்கள் மொரோக்கோ முஸ்லீம்கள் மிஸ்ர் முஸ்லீம்கள் வந்து இறங்கினாங்க கடல் பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே இஸ்லாமிய இடமாக மாத்தினாங்க வெளிஜமட வரலாறு பேருவலட வரலாறு கழுத்துரோட வரலாறு தர்கா டவுண்ட வரலாறு எடுத்து பாருங்க ஒன்றொண்டா எங்க வாப்பாமார் எங்க இந்த மௌலானா மாரலம் எங்க இருந்து வந்தது மிசர்ல இருந்து ஹசன் ரதி எல்லாரோட பேர பிள்ளைகள் அப்படியே கண்டி மன்னனோட பேசி கண்டி மன்னனுடைய அந்த காலத்துலதான் முஹியத்தீன் வாரார் ஸ்ரீலங்கா ஆலிம் பெரிய ஆலிம் முஹியத்தீன் என்றவர் கண்டி மன்னனுடைய மகனுக்கு சோம் இல்லை முழு டாக்டர் மாறும் வைத்தியம் பண்ணி எல்லாருமே செயல் இருந்துட்டாங்க இந்த முஹியத்தீன் என்பவர் என்ன செஞ்சார் அல்லாஹுடைய பறக்கத்தால அவரோட மகனை சுகமாக்குறார் சுகமாக்கினதோடு தான் கண்டி மன்னன் உடனே உத்தரவிட்டார் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு முஹியத்தீன் பள்ளின்னு பேர் வைத்தோம் எங்கேயும் போய் பாருங்க பேர்வலையிலே முகியத்தீம் பள்ளி இருக்கு தர்காட்டம்லேயே முகியத்தீம் பள்ளி கல்முனையிலே முகியத்தீம் பள்ளி கொழும்புலேயும் முகியத்தீம் பள்ளி கண்டிலையும் முழு ஊர்லையும் பள்ளிக்கு பேர் முகியத்தீன் பள்ளி முகியத்தீன் பள்ளி ஏனண்டா அவர பேரை வைக்க சொன்னார் மன்னர் கண்டில போய் இஸ்லாத்த வேலை செஞ்சாங்க கொழும்புல போய் சொல்றாங்க கொழும்புல சம்மாங்கோட் பள்ளியை கட்டினது யார் இந்தியால இருந்து வந்து சம்மன் கப்பல்ல வந்த உளமாக்கள் கொஞ்சம் பேர் நாமெல்லாம் எல்லாம் ஓதிருப்போம் தாலீம் குருவான் ஓதினோமா தத்ரீஸ் குருவான் தாலீம் குருவான் ஓதினோமா ஞாபகம் இருக்கும் இந்த தாலீம் குருவான் எழுதின யார் ஓஎம் பாசி ஆலிம் சும்மா வந்தவங்க இந்தியால இருந்து அப்படியே வந்து தங்கி எழுதி குருவான் எழுதி ஓத வச்சு ஸ்ரீலங்கா மக்களை கிட்டத்தில் மௌத்தானார் அவர் ஓஎம் பாசி ஆலிம் இந்தியாவிலிருந்து வந்து வாழத்தோட்டத்தில் ஒரு துண்டை வாங்குறாங்க ஒரு துண்டை வாங்கி பேர் வச்சாங்க மல்ஜவுல் முஸ்லிமின் என்று இந்தியா ஆக்கர் முஸ்லீம்கள் வந்தா தங்கட்டும் இந்த இடத்துல இப்ப வாழத்தோட்ட ஜும்மா பள்ளியா இருக்குது சம்மாங்கோட்டை ஜும்மா பள்ளியா இருக்குது இந்தியா முஸ்லீம்கள் வந்து சின்ன துண்டை வாங்கினர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வரலாறு கஷ்டப்பட்டாங்க முஸ்லீம்கள் ஊர் ஊரா போய் நாடு நாடா போய் இஸ்லாத்தை வளர்த்ததால தான் இஸ்லாம் மேலோங்கிச்சு அல்லாஹ் எங்கட காலம் அந்த பொறுப்பை எங்கட கையில தந்திருக்கிறார் எங்கட ஆண்களுடைய பொறுப்பு பெண்களுடைய பொறுப்பு எங்கள்ல யாரையும் முருத்தத்தாக உற்றப்படாது நாங்க நாங்க நாங்க காபீர்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதா அல்லது முஸ்லீம காபீர் ஆக்குறதா அது குற்றப்படாது நாம் முஸ்லீமோட உம்மாட வகுத்துல வந்த ஒருவன் பொட்டில பேசப்படாது அல்லா பாதுகாத்தோம் எங்கட காலத்துடைய பொறுப்பு சகோதரர்களே இது இந்த பொறுப்பு அல்லா கியாமத்துல கேட்பான் எழுப்பி கேட்பான் நீ இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாய் தொழுக வேற நோம்பு வேற ஜக்காத்து வேற அது வேற இவர் சொல்லுவாரா அல்லா நான் ஒன்றும் பேசல்ல பயந்த அல்லா தேவைப்பானா என்ன விட நீ அவனை பயந்தியா என்ன விட நீ அவனை பயந்தியா அப்ப அப்ப எந்த பயம் இருக்கல உனக்கு அல்லாஹ் சொல்லுவான் அப்ப போ நரத்து ஒரு கேள்வி இருக்கு இஸ்லாத்துக்கு நீ என்ன செஞ்சாய் சகோதரர்கள் என்ன சொல்றது நாங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிறோம் சம்பாதிச்சிருக்கிறோம் ஆனா இஸ்லாத்துக்கு இதை நீங்க நாங்க விளையாட்டு அடுத்துடப்படாத சகோதரர்களே சிந்தனைக்கு எடுங்க நான் என்ன செய்யணும் இஸ்லாத்து என்னால் என்ன நடக்கணும் இஸ்லாத்து ஹதீஜா அல்லாஹ் அண்ணா முழு சொத்தை செலவழிச்சு கடைசியா சஃபா மலையில வந்து நிக்கிறாங்க ஒரு சொத்தும் இல்லை நபி அவங்களை கல்யாணம் முடிக்கும் பொழுது கோடீஸ்வரி ஹதீஜா ஹதீஜாக்கு தெரியாமையா ஸ்டாப் பண்ற முழுதை செலவழிச்சாச்சு நாலு பொம்பளை பிள்ளையில ஜைனப் ருக்கையா உம்மு குல்சூம் ஃபாத்திமா ரதி அல்லா நாலு வரை கூட்டிட்டு வந்து சஃபா மலையில நிக்கிறார் நபி சொல்லா அலை செல்ல வாராங்க சொன்னாங்க யார சூழல்லா ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்ல கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமையும் இல்ல சொன்னதோ நபிக்கும் கவலையா போயிட்டு என்னடா என்ன மனைவிட்ட ஒன்றும் இல்லையா இப்ப அல்லா உடனே ஜிப்ரில் அலை சலாத்த அனுப்பினான் ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லும் யார் சலாம் சொன்னது அல்லாட சலாம் ஏ செஞ்ச உழைப்பு சகோதரர்களே அலரி மாளிகையில இஃப்தாரு கூப்பிட்டுருக்கான் கோல் பண்ணி செல்றான் கனடா அசரத் என்னையும் இஃப்தாரு கூப்பிட்டுருக்கார் இன்விடேஷன் கார்டு வந்திருக்காம அவரு எங்க எங்க அங்க அலரி மாளிகையில இஃப்தாருக்கு வந்ததை எவ்வளவு பெருமை அந்த இஃப்தார் ஹலாலா ஹராமா இரண்டாவது ரெண்டாவது ஜிப்ரீல் அலை சலாத் அல்லா அனுப்புறார் அல்லா சலாம் சொன்னு சொல்லுங்க ஹதீஜாக் சலாம் மட்டுமல்ல ஒரு கசப் என்ற ஒரு முத்தால முத்துடைய பேர் கசப் ஒரு முத்தால மாளிகை கட்டி இருப்பதாக சொல்லுங்க ஹதீஜா செஞ்ச சேவை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்க என்ன செய்யறது இதை நாங்க யோசிக்கணும் கொஞ்சம் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் நான் ஒரு வாலி பண்ண என்னால் என்ன செய்யலாம் ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு எடுக்கலாதா சரி அது இருக்கட்டும் முதல் நான் தௌபா செய்வோம் நாம் மாறுவோம் என்ற வாழ்க்கையை நான் தொழுகையை விடப்படாது நான் ஹராத்து செய்யப்படாது இஸ்லாத்துல ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன் நல்லா விளைய கொள்ளும் நல்லா விளைய கொள்ளும் ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று பர்ல விடப்படாது ஹராத்து செய்யப்படாது சுண்ணத் செய்யாடி பரவாயில்லை மாறி வழங்கிறாதீங்க சுண்ணத் செய்யாடி பரவாயில்லை அசர செல்ட்டா சுண்ண தேவையில்லை நான் சொல்ல வர இம்பார்ட்டன் முதல் பருள உற்றாதீங்க எப்பையும் ஒரு பருளு தவறிடப்படாது எங்களுக்கு ரெண்டாவது ஹராத்த செஞ்சிடப்படாது ஹராமா அல்லா பாதுகாப்பு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில இது ரெண்டையும் நாங்க பேணுதலா இருப்போமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கொண்டு நேர்வழியை கொடுப்பான் சமூகத்துக்கு நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்துட்டோம்னு அர்த்தம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே சூரா யாசீர் இதைத்தான் எங்களுக்கு படித்து தருது அதைத்தான் இந்த தொழுவையில ஓதினாங்க சூரா யாசின் படித்து தருது யாசின் ஓதக்குள்ள இதை நினைங்க உங்களால ஏழுமான நபியோங்க சொன்னாங்கல்ல ஐயஹ்தியபிகல்லாஹோ ரஜுலன் வாஹிதன் அலியே உங்களை கொண்டு ஒரு ஆளுக்கு எல்லாம் நேர் வழி கொடுத்தா போதும் நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்காவில் ஒரு அசரத் மவுத்து மௌல வீந்து தீரும் போல குர்னாக்கள் நான் போன வருஷம் அவங்களோட மதரசா விழாக்கு போயிருந்தேன் அவரு ஓடி ஓடி ஓடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை மௌளை ஆக்கியிருப்பார் அவரோட விசேஷம் என்னண்டா ஸ்ரீலங்கா எந்த மதரசால விளையிட்டு போனாலும் அவர் எடுப்பார் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு இறக்க மனசு வேற ஒருத்தர் எடுக்க மாட்டார் எங்க விலைனாலும் அவர் எடுப்பார் வா வா ஓது ஓது ஓதிட்டு போ அவர் செல்லுவாரா ஓதிட்டு போற சரி சொர்க்கத்துக்கு நம்ம எடுத்துரும் முதல் பட்டமளிப்பு விழால சொன்னாராம் பத்து பேர் ஹாபிஸா போல எல்லாம் ஓதி தந்தாச்சு எங்களையும் பார்த்து போன பத்து பேர்ல ஒரு ஆள் சேவை இப்ப நேத்து மவுத் ஆள் நேத்து மவுத் ஆயிரக்கணக்கான உளமாக்கலே முடிஞ்சு நீ செஞ்சாச்சு இனி அது கியாமத்துறையும் போய் தெரியும் கபருக்கு எவ்வளவு பாக்கியமான மனுஷன் எத்தனை திசையில் நிஸ்தீபார் செய்வாங்க துவா செய்வார் சகோதரர்களே அப்படி நாங்க மாறோம் அப்படி சேவை செய்யணும் எங்களால ஏழுமானது கனடால முழு செய்யலாம் அழகான சேவையில் செய்யலாம் இங்க நீங்க தக்குவா பள்ளி ஹயாத்தாக்கினாலே போதும் இந்த பள்ளியை இதுல மதுர சாக்கில உருவாக்குறது எல்லாரும் சேர்ந்து வாலிபர்கள் உங்களால முடியுமான அதுதான் செய்யலாம் உங்களுக்கு உங்களால் ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவிட்டார்னு வைங்க போதும் அது உங்களுக்கு நீங்க ஒரு ஆளுக்கு விலங்கப்படுத்தி நீங்க தொழுகையாளி ஆயிட்டார் அது போதும் உங்களுக்கு உங்களோட மனைவி தொழுகையாளி ஆயிட்டா அது போதும் உங்களுக்கு எனவே சகோதரர்களே இந்த முயற்சி தான் அல்லா சொருக்கத்தை தருவான் அல்லா நபிமார்களோடு அல்லா எங்க எழுப்பாட்டுவான் இதை செஞ்சா ஏன் நபிமார்களுடைய உழைப்பு இது இதுல எந்த வித்தியாசமும் இல்லை இதுல எந்த விதமான பாகுபாடும் இல்லை அல்லா எங்கட அந்தஸ்தை உயர்த்துவான் நாங்க கொஞ்சம் எங்கட காலத்துல அபுபக்கரதி எல்லாம் சொன்னதை போல அயம் குசுத்தீனு அனஹை சொல்லுவாங்க நான் உயிரோடு இருக்கும் பொழுது மார்க்கத்துல குறை வருமா சொல்லுவாங்களா உமர் ரதி எல்லாம் சக்கராத்தரிகள் ஒரு ஆள் வாரார் நல்லா கேளு உமர் ரதி எல்லாம் அழுகுறாங்க சக்கராத்துல அந்த வாலிபர் வந்து ஆறுதல் சொன்னார் கலீஃபா அழாதீங்க அல்லா மன்னிப்பார் சொல்லிட்டு அப்படியே போறார் இவர் அந்த வாலிபரை பார்த்தாங்க உமரதி தான் சக்கராத்துல கரண்ட காலு கீழே உடுப்பு ஆள்ற சக்கராத்துல கூப்பிட்டு அஞ்சவா அஞ்சவா எனக்கு ஆறு சொல்லு நீ போறியா நரகத்துக்கு கூப்பிட்டு அஞ்சவா தூக்கு மேல உடுப்ப சக்கராத்தில் எழுதுறாங்க உளமாக்கில் உமரதி எல்லாட தாகம் அது யாரை நரகத்துக்கு உடப்படாது சொர்க்கவாதி ஆக்கணும் என்ற தாகம் அது சக்கராத்தவனும் பேசலுமா சொன்னா உடுப்ப மேல உடுங்க நபியோங்க சொல்லிருக்கிறாங்க கரண்ட காலு கீழே உடுத்தா நரகம் என்று எனவே சகோதரர்கள் எங்களுக்கு இந்த சிந்தனை வரணும் எத்தனை பேர் போறாங்க நரகத்துக்கு ஒவ்வொரு நாளும் இதை தடுக்கணும் பாதுகாக்கணும் சகோதரர்களே ஒரு தொழுகை இல்லாம போனாலே போதும் அவர் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சூரா யாஸ்தீன் இதைத்தான் எங்களுக்கு படிச்சு தரு இதை எங்களோட வாழ்க்கையில் எடுப்போமா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இந்த கடைசி பத்துல நாம எத்திகாஃபுடைய ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தப்சீருடைய பாடத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏத்திகாஃபுடைய ஷெடியூலே போட்டிருக்கிறாங்க இன்ஷா அல்லா இஷா அப்புறம் தராவி இருக்குது பயான் இருக்குது இதே போல கியாமுல்லையில் இருக்குது சஹர் ஏற்பாடு இருக்குது ஃபஜிரு புறோ குர்ஆன் தப்சீர் இருக்குது லொஹரு புறோ ஃபிக்கு இருக்குது இதே போல அசரு பொரோ தொடர்ந்து இருக்குது இன்ஷா அல்லா இந்த கடைசி பத்து நாள் நான் இதுல கலந்து கொண்டு இஸ்லாத்துக்காக நான் சேவை செய்வேன் என்று சொல்றோம் கையை தூக்கி காட்டுவோம் இன்ஷா அல்லா கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டுங்கள் நல்லா ரொம்ப செய்வான் நல்லா வரக்க செய்வான் இன்ஷா அல்லா நாளை நாளை நாங்கள் லிஸ்ட் எடுக்கிறோம் பேர் லிஸ்ட் எடுத்து இன்ஷா அல்லா ஒரு பத்து நாள் எப்படி ஒரு காபிருக்கு தாவத் கொடுக்கிறது ஒரு காபிரோட எங்களுக்கு நல்லா லேசி தமிழர்களோட பேசுறது நல்லா லேசி பேசலாம் அழகா அதுக்கு ஒரு முறை இருக்கு அதை படிக்கணும் நான் எங்களை முஸ்லீம்களுக்குள்ள எப்படி தாவத் கொடுக்கிறது இன்ஷா அல்லா அதெல்லாம் அந்த பத்து நாளை இவ்வளவு பார்ப்போம் இன்ஷா அல்லா உங்களுக்கு முடியுமான அளவு நேரத்தை தந்து என் நபிசல்லாஹோ அலைவ செல்லம் ஒன்பது ரமதான்கள் அடைஞ்சாங்க வாழ்க்கையில் கிஜி ரெண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு ஒன்பது ரமதான் நபியவங்க ஒன்பது ரமதான்லையும் கடைசி பத்துல எத்திகாப் இருந்தார் ஒன்பதாவது ரமதான் இருபது நாள் எத்திகாப் இருந்தார் கடைசி பத்து எத்திகாஃப் இருக்குது எங்க நரகத்தை விட்டு தூரமாக்கிருவீங்களே கோடி கோடி டொலர் சம்பாதிக்கிறத விட சிறந்த இந்த பத்து நாள் எத்திகாஃப் இருக்கிறது அதால கொஞ்சம் லீவுகளை போட்டு முன்னுக்காகி பின்னுக்காய் கொஞ்சம் வாங்க இன்ஷா அல்லா நாம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கவலைப்பட்டு பிக்கர் பண்ணுவோம் இன்ஷா அல்லா எனவே எல்லாம் அல்லா சுஹானா நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கபூல் செய்வானாக இதெல்லாம் பேசினோமோ இஹ்லாசன் அமல் செய்ய தோபிக் செய்வானாக الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا واجعلنا سببا لمن اهتدى اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين ربنا آتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين